காற்று வெளியீடை மணிரத்னம் டிரெக்ஷன்ல அவரோட அசிஸ்டன்ட் கார்த்தி நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம் இசைப்பியலோட மியூசிக்ல வான் சாங் அழகிய சாங்னு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருந்த நமக்கு இப்போ ஆல்பத்தோட கம்ப்ளீட் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மொத்தம் ஆறு சாங்ஸ் இருக்கு அர்ஜுன் சாந்தி ஹரிச்சரன் ஜுனைட்டா காந்தியோட வாய்ஸ்ல மதன் கார்கியோட லிரிக்ஸ்ல அழகிய சாங் நம்ம ஆல்ரெடி கேட்டுட்டோம் பாட்டோட பிகினிங் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் போக போக இந்த சாங் டுவெண்ட்டி ஃபோர் படத்தோட மெயின் நிகரா சாங் ரொம்பவே ஞாபகப்படுத்துச்சு இன்ஃபேக்ட் ஒரு சிலர் காவிய தலைவனோட சண்டி குதிரை சாங் மாதிரி இருக்குன்னு கூட சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் மேல கார்த்தியோட லுக் பாடி லாங்குவேஜ் பல இடங்கள்ல அவரோட அண்ணா சூர்யாவை ஞாபகப்படுத்துச்சு இருந்தாலும் இந்த சாங் பல பேர்த்து இம்ப்ரெஸ் பண்ணி பல ரேடியோ ஸ்டேஷனோட கவுண்ட் டவுன்ல டாப் லிஸ்ட்ல இருக்கு அதுக்கப்புறம் சிங்கிள் ட்ராக்கா வைரமுத்தோட லிரிக்ஸ்ல சாஷா திருப்பதி பாடின வான் வருவான் சாங் இட்ஸ் அ டிவைன் சாங்னு தான் சொல்லணும் கர்வம் கொண்டால் கல்லாய் உறைவான் காதல் வந்தால் கனியாய் நெகிழ்வான்னு சொல்லி லிரிக்ஸ்ல வைரமுத்து சார் சும்மா பூந்து விளையாண்டுருப்பாரு பொதுவா A R Rahman musics slow poison சொல்லுவாங்க சாஷாவோட வாய்ஸ் அதை விட ஸ்வீட் பாய்சனா இருக்கு இன்ஃபேக்ட் ஆடியோ கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பேர்த்தோட ஹலோ டியூனா இந்த சாங் தான் மாறிடுச்சு அந்த அளவுக்கு செம ரீச்சான வான் சாங் அப்புறமா சரட்டு வண்டியிலே சாங் ரிலீஸ் பண்ணாங்க திப்பு நிகிதா காந்தி பாடியிருக்கிற இந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டியே ஏ ஆர் ரெஹானாவோட வாய்ஸ் கலர்ஃபுல்லான ஒரு வெட்டிங் சாங்கா தான் இதை கம்போஸும் பண்ணிருக்காங்க ஷூட்டும் பண்ணிருக்காங்க ஃப்ளூட் மேண்டலின் பர்க்யூஷன்ஸ்னு பயங்கர கிளாஸியான ஒரு ஃபோக் சாங்கா இருந்தாலும் இந்த சாங்கும் பல பழைய சாங்ஸை ஞாபகப்படுத்துது ஆல்பத்தோட நாலாவது சாங் இப்போ ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் பண்ணிருக்கிற நல்ல எல்லை வைரமுத்து சார் லிரிக்ஸ்ல சத்யபிரகாஷ் சின்மையை சேர்ந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடியை பாடிருக்காங்க கெபா ஜெர்மியாவோட பியூட்டிஃபுல்லான கிட்டார் பேக்ரவுண்ட்ல சத்யபிரகாஷ் இந்த சாங்க பாடிருக்கிற விதம் சான்ஸே இல்ல நான் பாடி மட்டும்தான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா என்னோட ஹம்மிங் கூட உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கறத சின்மயி இந்த சாங்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க இவங்க பாடவே இல்லைனாலும் இவங்களோட ஹம்மிங் இந்த சாங்க்கு செரி ஆன் டாப் மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இன்ஃபேக்ட் இந்த சாங்கை நம்ம அப்படியே அடிக்டிவா கேக்குறதுக்கு இவரோட கிட்டாரும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் நமக்கு மட்டும் இல்ல இன்ஃபேக்ட் கார்த்திக்கும் இதுதான் ஃபேவரட் சாங்ங்கிறத அவரோட சோஷியல் பேஜ்ல அவரே அப்டேட் பண்ணிருக்காரு நல்லை அல்லை நன்னிலவே நீ நல்லை அல்லை அடுத்து ஆல்பத்தோட ஒரு டேங்கோ சாங் கேலாயோ ட்ரைலர்ல இவங்க எல்லாம் கோட்ரஸ்ல டேங்கோ ஆடுறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கான சாங் தான் இந்த கேலாயோ சாங் கார்த்திக் தேவராஜோட அக்கார்டியன்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே பியானோ வயலன் பேக்ரவுண்ட்ல போற இந்த சாங்ல ஸ்பானிஷ் டேங்கோவோட இந்தியன் பிளேவரையும் ஏ ஆர் ரஹ்மான் மிக்ஸ் பண்ணிருக்காரு பட் இந்த ஸ்டைல் ஃப்ரெஷ் சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி மீகாமன் படத்துல ஏன் இங்க வந்தாய் சாங் இதே ஸ்டைல்ல தான் இருக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா நல்ல சாங் டுவர்ட்ஸ் என் வர ஆர்கஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கு ஆல்பத்தோட கடைசி சாங் ஜுகினி ராஜகுமாரி ஷிகாராவோட ரேப்ல ஏ ஆர் ரஹ்மான் தேஜிந்தர் சிங் பாடியிருக்காங்க பட் ஒரு பஞ்சாபி பிளேவர்ல இருக்கு ஆல்ரெடி இந்த படத்துல காஷ்மீரோட பேக்ரவுண்ட் அதனோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க சோ மேபி அந்த பேக்ரவுண்ட்காகவே இந்த ஒரு சாங்க கம்போஸ் பண்ணிருக்கலாம் சரி ஜிகனினா என்னன்னு கேட்டா spirit of life female fire ஃபிளைஸ்னு பல மீனிங் இருக்கு எலக்ட்ரானிக் பீஜியம் இங்கிலீஷ் ரேப்னு ஒரு ஃபாஸ்ட் பேஸான சாங் ஆடியோ விட விஷுவல்க்கு இந்த சாங் இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது ஓவரால் ஆல்பம் கம்பேர் பண்ணும்போது வான் வர்வான் சாங் நல்ல இல்லை அழகியே இந்த சாங்ஸ் எல்லாம் சூப்பராவே இருக்கு as we all know A R Rahman songs எப்பவுமே ஸ்லோ பாய்சன் சோ பல சாங்ஸ் போக போக கேட்க கேட்க நமக்கு பிடிச்சு போகலாம் ஆனா ஏனோ தெரியல காட்சி வெளியிடை சாங்ஸ்ல பல பழைய சாங்ஸோட சாயல்கள் ஏனோ இருக்கிற மாதிரி தெரியுது நல்ல நல்ல الليل ما الليل الليل